அல்ஹம்துலில்லா அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன் ஏகன் சர்வ காரியத்தை செய்யும் சக்தி உள்ளவர் அந்த அல்லாஹ் தனித்தவன் அவன் தேவையற்றவன் அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல வலம் எகுல்லஹு குஃபுவன் அஹத் அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முகம்மது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபகங்கள் தாபகங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தனது மக்குரத்தை சொரிந்தருள்வானாக இந்த ஜும்மாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹு நல்லதியார்களே எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு தக்குவாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் கண்ணியத்துக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே முகம்மது சல்லாஹு அலேஹி வசல்லம் பிறந்த இந்த மாதத்திலே ரபியுல் அவ்வல் இந்த வசந்தத்துடைய மாதத்திலே முகம்மது அலைவ அலைவசல்லம் மீது அன்புள்ளவர்கள் முகம்மது அலைவ அலைவசல்லமை தனது பிள்ளைகளை விட தனது மனைவியை விட தன்னுடைய பெற்றோரை விட தனது உயிரையும் விட யாரெல்லாம் நேசிப்பார்களோ அவர்களுக்கு இந்த மாதத்தில் மாத்திரமல்ல வாழ்க்கையில் இன்பமான பேச்சு என்றால் அது முகம்மது சல்லாஹு அலேஹி வசல்லமை பற்றி பேசப்படும் பேச்சுதான் சகோதரர்களே முகம்மது சல்லாஹு அலை வசல்லமை பற்றி முகம்மது சல்லாஹு அலை வசல்லம் மீது அளவு கடந்த அன்பு வைத்தவன் முதல் முதலாக அல்லா சுஹான அல்லா சுஹான முகம்மது அலை வசல்லம் மீது வைத்திருந்த அன்பை போன்று இந்த உலகத்தில் யாரும் வைக்க முடியாது குரானில் உள்ள நூத்தி பதினான்கு சூறாக்களிலும் முகம்மது சல்லாஹு அலைஹி வசல்லமை பற்றி பேசாத ஒரு சூறா குர்ஹானிலே கிடையாது நூத்தி பதினான்கு சூறாக்களிலும் அல்லாஹ் தனது நேசர் முகம்மது சல்லாஹு அலைவசல்லமை பற்றி அல்லாஹ் ஒவ்வொரு சூறாவிலும் அல்லாஹ் பேசினான் அல்லாஹ் அந்த சல்லல்லாஹு அலைவசல்லம் மீது வைத்த அன்பு சகோதரர்களே விசேடமாக மூன்று சூறாக்களை அல்லாஹ் இறக்கியிருந்தான் முகமது சல்லாஹு வசல்லமுடைய பேரிலே அல்லாஹ் மூன்று சூறாக்களை இறக்கினான் அதில் ஒன்றுதான் சூரா முகம்மத் இரண்டாவது சூரத்துல் முசம்மில் மூன்றாவது சூரத்துல் முத்தத்திர் சகோதரர்களே இந்த மூன்று சூறாக்களும் முகம்மது சல்லாஹு அலைகி வசல்லமுடைய பேரிலே அல்லாஹ் இறக்கினான் முகம்மது என்பது தெளிவான பெயர் முசம்மில் என்பதும் முத்தத்திர் என்பதும் சல்லல்லாஹு அலைவு சல்லமை அல்லாஹ் அழைத்த பெயர்கள் போற்றிக் கொண்டிருப்பவரே யா ஐயுகல் முசம்மில் யா ஐயுகல் முத்தத்திர் இது தவிர சகோதரர்களே இரண்டு சூறாக்களை அல்லாஹ் இறக்கினான் அந்த இரண்டு சூறாக்களும் நபியை பற்றி மாத்திரம்தான் சூரத்துல் கௌசர் சூரத்துல் காபிரூன் சகோதரர்களே அனைவர்களும் மோதக்கூடிய சூறா இந்த இருக்கக்கூடிய அந்த காப் இருக்கிறது சல்லல்லாஹு அலைவ செல்லமை நோக்கி அல்லாஹ் பேசிய காப் குரானில் இருநூத்தி அறுபதுக்கு மேற்பட்ட இடத்தில் அல்லாஹ் நபியை நோக்கி பேசுகிறான் நபியே உங்களுக்கு கொடுப்போம் சௌசர் என்ற தடாகத்தை கொடுப்போம் திரும்ப நபியே உங்களுடைய ரப்புக்காக தொழுங்கள் திரும்ப இன்ன நபியே உங்களை சூரத்துல் கௌசரை அல்லாஹ் இறக்கியது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கௌரவப்படுத்துவதற்குத்தான் சூரத்துல் காஃபிரூன் قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد சகோதரர்களே சூரத்துல் காபிரும் நிறக்கப்பட்டது நபிக்காக கண்ணியமிக்க சகோதரர்களே நாம் எல்லோரும் மோதக்கூடிய சூரத்துல் பலக் சூரத்துல் நாஸ் قل أعوذ برب الفلق قل أعوذ برب الناس இந்த இரண்டு சூறாவும் இறக்கப்பட்டது நபியுடைய நோயின் பொழுது ஷிஃபாவுக்காக இறக்கப்பட்ட சூறாக்கள் தான் சகோதரர்களே குல் அவுது ரப்பின் நாஸ் குல் அவுது ரப்பில் ஃபலக் சூரத்து குரைஷ் لإيلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف நபியுடைய பரம்பரையை பேசுவதற்கு அல்லாஹ் சூரத்துல் குறைஷை இறக்கினான் சகோதரர்களே அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல் அலம் நபியுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுவதற்கு சூரத்துல் பீரை அல்லா இறக்கினான் கண்ணியமிக்க சகோதரர்களே சூரத்துல் துஹா والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلاه وللآخرة خير لك من الأولى பதினைந்து நாட்களாக ஜிப்ரீல் அலை இஸ்லாம் சல்லல்லாஹு அலைவசல்லமிடம் வரவில்லை அபூலகவுடைய மனைவி உம்மு ஜமீல் சொன்னால் வளமையா வார ஷைத்தான காணலையே ரசூலுல்லாவுக்கு கவலையாகியது அல்லாஹ் தனியொரு சூறாவை இறக்கினான் வல்லுஹா வல்லைலி இதா சஜா துஹா நேரத்தின் மீது சத்தியமாக மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக ما ودعك ربك وما قلى நபியே ஒரு நாள் உங்களை நான் கைவிட மாட்டேன் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் ஹயாத்திலும் கைவிட மாட்டேன் உங்களுடைய மௌத்துக்கு பிறகும் கைவிட மாட்டேன் ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى நபியே உலகத்தை விட உங்களுக்கு ஆகரம் தான் சிறந்தது நபியே وَلَسَوْفَ يُعْطِيكَ رَبُّكَ فَتَرْضَى நபியே உங்களுக்கு ஆகரத்தில் தருவேன் நீங்கள் பொருந்திக் கொள்ளுவீர்கள் நபியே அலம் நபியே நீங்கள் அனாதையாக இருக்கவில்லையா நீங்கள் பிறப்பதற்கு முன்னாலே உங்களுடைய வாப்பாவை மௌத்தாக்கி நீங்கள் பிறந்து ஆறு வயதில் உங்களுடைய தாயை மௌத்தாக்கி உங்களை அனாதையாக ஆக்கவில்லையா அனாதையாக இருந்த உங்களுக்கு வாழ்வளித்தது யார் وَوَجَدَكَ عَائِلًا فَأَغْنَى ஏழையாக இருந்தீர்கள் செல்வ சீமானாக ஆக்கினோம் சகோதரர்களே சூரத்துல் துஹா நபியை பற்றி சூரத்து ஷரஹ் அலம் நஷ்ரஹ் லக صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك நபியே உங்களுடைய நெஞ்சத்தை விசாலப்படுத்தவில்லையா இந்த சூறாவில் மாத்திரம் அல்லா நபியுடைய நெஞ்சு நபியுடைய முதுகு இரண்டு உறுப்புகளை அல்லாஹ் சொல்லி காட்டும் சூறாதான் அலம் நஷ்ரஹ் சகோதரர்களே சூரத்து தீன் والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين அத்தி மரத்தின் மீதும் ஜெய்தூன் மீதும் தூர் சீனா மலையின் மீதும் நபியே நீங்கள் பிறக்கும் ஊராகிய மக்காவின் மீதும் சத்தியமாக சகோதரர்களே அல்லா நபியை கௌரவப்படுத்தியது இவ்வாறுதான் ஒவ்வொரு சூறாக்களிலும் சகோதரர்களே நபி அவர்கள் பிறக்கு ஊராகிய மக்காவின் மீது சகோதரர்களே ஒவ்வொரு சூறாவிலும் அல்லாஹ் சல்லாஹு அலைவசல்லமை பற்றி பேசாத ஒரு சூறா கூட இல்லை இந்த உலகத்தில் ஆங்கிலேயர்களோ கிறிஸ்தவர்களோ முஸ்லீம்களோ மனிதர்களோ மலக்குகளோ கௌரவப்படுத்துவதை விட அல்லாஹான் முகம்மது சல்லாஹு அலைவு செல்லமை கௌரவப்படுத்தினார் கண்ணியமிக்க சகோதரர்களே முகம்மது சல்லாஹு அலைவ செல்லமுடைய அந்த பெயரை அல்லாஹ் முகம்மது என்ற பெயரை குர்ஆனில் நான்கு இடங்களில் கூடி காட்டினான் அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் والذين معه أشداء على الكفار وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين نانغاوذي وآمنوا بما نزل على محمد وهو الحق சகோதரர்களே முதல் முதல் முகம்மது சல்லல்லாஹு அலைவு செல்லமை கண்ணியப்படுத்தியது அல்லாஹ் அதனால்தான் கடைசி வார்த்தையாக அல்லாஹ் அந்த நபியின் மீது செலவாத் செய்கிறார் அல்லாஹ் நபி அவர்களை கௌரவப்படுத்தியது சகோதரர்களே இரண்டாவது மலக்குகள் நபியை கௌரவப்படுத்தினார்கள் மலக்குகள் நபியின் மீது அன்பு வைத்தார்கள் ஜிப்ரீல் அலஹிஸ்லாம் சகோதரர்களே ஜிப்ரீல் அலைஹிஸ்லாம் ஹிரா புகையில் ஆரம்பித்த ஜிப்ரீல் சல்லல்லாஹு அலைவ செல்லமுடைய சக்கராத்து வரை நபியோடு தொடர்புலே இருந்தார்கள் நபீரம் வந்து கொண்டே இருப்பார்கள் ஹிரா குகையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்லாம் மனித தோற்றத்தில் வந்து சல்லல்லாஹு அலைவ செல்லமை முகானக்கா செய்தார்கள் கட்டி அணைத்தார்கள் நபியை சகோதரர்களே நபியுடைய உடம்பை கட்டி அணைத்து நன்மாராயம் சொன்னார்கள் அதற்கு முன்னால் நபியுடைய நாலு வயதில் நபி சொல்லாஹு அலைவசல்லமுடைய இருதயத்தை ஆப்ரேஷன் பண்ணியதும் அவர்தான் நான்கு வயதில் சாயிபில் பனு சாதிலே ஹலீமா சாதியாவிடம் இருக்கும் பொழுது இதே ஜிப்ரில் அலஹி சலாம் வந்து நபியை படுக்க வைத்து நபியுடைய நெஞ்சை பிளந்து இருதயத்தை வெளியெடுத்தார்கள் நான்கு வயதிலே திரும்ப ஐம்பத்தி இரண்டாவது வயதிலே உம்மு ஹானிரதி அல்லாஹ் அண்ணாவுடைய வீட்டில் தூங்கும் பொழுது திரும்ப வந்தார்கள் ஒரு தங்க பிளேட்டோடு உலமாக்கள் சொல்கிறார்கள் ஆபரேஷன் பண்ணியவர் சயிதுல் மலாயிகா மலக்குகளின் தலைவர் ஆப்ரேஷன் பண்ணப்பட்டவர் சையீதுல் அம்பியா நபிமார்களின் தலைவர் ஆப்ரேஷனுக்காக பயன்படுத்தப்பட்ட தண்ணீர் சையீதுல் மா ஜம்சம் தண்ணீர் சகோதரர்களே ஜிப்ரீல் அலைஹிஸ்லாம் அன்பு வைத்தார்கள் நபியோடு மீகாயில் அலைஹிஸ்லாம் இஸ்ராயில் இஸ்ராயில் இஸ்ராஃபில் முழு மலக்குகளும் நபியோடு அன்பு வைத்தார்கள் சகோதரர்களே பத்ருடைய யுத்தத்திலே முதல் இறங்கியது ஆயிரம் மலக்குகள் இரண்டாவது இறங்கியது மூவாயிரம் மலக்குகள் மூன்றாவது தடவையில் இறங்கியது ஐயாயிரம் மலக்குகள் எதற்காக ஐயாயிரம் மலக்குகள் சகோதரர்களே நபியுடைய வலது பக்கம் தலைமையில் ஐநூறு மலக்குகள் நபியுடைய இடது பக்கம் மீகாயில் அலைசலாத்துடைய தலைமையில் ஐநூறு மலக்குகள் எதற்காக ஒரு ஜிப்ரையில் போதாதா ஆயிரம் பேரை அழிப்பதற்கு அதே ஜிப்ரீன் தான் தன்னுடைய இறக்கையின் ஓரத்தால் சத்தூம் என்ற நகரத்தை லூத் அலைசலாத்துடைய ஊரை எந்த அளவு தூக்கினார் வானத்தின் முகடுவரை தூக்கினார் வானத்தில் இருக்கும் வழக்குகள் அந்த ஊரில் உள்ள நாய்கள் குறைக்கும் சத்தத்தையும் சேவல் பூவும் சத்தத்தையும் கேட்டார்கள் இவ்வளோ தூரம் தூக்கிய ஜிப்ரஹீல் அலிஹிஸ்லாம் போதாதாக நபிமார்களுடைய அன்பு ஐயாயிரம் மலக்குகளும் வெள்ளை தலப்பாகையோடு இறங்கி இருந்தார்கள் ஜிப்ரீல் அலிஸ்லாம் மாத்திரம் மஞ்ச நிற தலப்பாவிலே இறங்கி இருந்தார்கள் சகோதரர்களே மலக்குகள் நபியின் மீது அன்பு வைத்தார்கள் அல்லாஹ் அன்பு வைத்தான் மலக்குகள் அன்பு வைத்தார்கள் நபியுடைய சகராத்திலே ஆயிஷாரதி அல்லாஹ் அண்ணாவுடைய மடியிலே தூங்கும் பொழுது முதல் முதலாக மலக்குள் மவுத்து வரவில்லை முதல் முதலாக வந்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்லாம் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்லாம் தான் யார் சூழல்லா மலக்குள் மவுத் அனுமதி கேட்கிறார் அனுமதி அளித்தால் நுழைவார் நபி அவர்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹும் நான் அல்லாஹுவை சந்திப்பதற்கு விரும்புகிறேன் என்ற பொழுதுதான் மலக்குள் மவுத்து வந்தார் முழு நபி மலக்குமார்களும் சல்லல்லாஹு அலைவ செல்லமை நேசித்தார்கள் சகோதரர்களே மூன்றாவது நபிமார்கள் ஆதமலை அலை தொடக்கம் ஈசா அலை வரை வந்த அவ்வளோ நபிமார்களும் ரசூலுல்லாஹுவை நேசித்தார்கள் சகோதரர்களே நபி அவர்கள் மியராஜின் பொழுது முதல் வானத்தை தட்டிய பொழுது முதல் வானத்தில் இருந்த ஆதமலை இஸ்லாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா மர்ஹபன் சாலிஹான மகனே வானத்துக்கு வாருங்கள் சாலிஹான மகனே வானத்துக்கு வாருங்கள் இரண்டாவது வானத்தை தட்டிய பொழுது மர்ஹபன் பில் அஹி சாலிஹ் ஈசா சொன்ன வார்த்தை சாலிஹான சகோதரரே வாருங்கள் மூன்றாவது வானத்தை தட்டிய பொழுது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது மர்ஹபன் பில் அஹி சாலிஹ் சாலிஹான சகோதரரே வாருங்கள் நான்காவது வானத்தை தட்டிய பொழுது அந்த நபி சொன்னது மர்ஹபன் பில் அஹி ஐந்தாவது வானத்தை தட்டிய பொழுது ஹசரத் ஹாரூன் அலை இஸ்லாம் சொன்னது மர்ஹபன் பின் அஹிஸ்தாலே ஆறாவது வானத்தை தட்டிய பொழுது மூசா அலை இஸ்லாம் சொன்னது மர்ஹபன் பின் அஹிஸ்தாலே ஏழாவது வானத்தை தட்டிய பொழுது இப்ராஹிம் அலை இஸ்லாம் சொன்னது மர்ஹபன் பிபின் இஸ்தாலே சாலிஹான மகனே வாருங்கள் முழு நபிமாறுகளும் சல்லல்லாஹு அலைவ செல்லமை நேசித்தார்கள் சகோதரர்களே ஈசா அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த மக்களிடம் சொன்னார்கள் எனக்கு பிறகு ஒரு நபி வருவார் அந்த நபியுடைய பெயர் அஹ்மத் அல்லாஹ் சூரத்து சஃப் ஆறாவது வசனத்தில் மிம்பாதி அஹ்மத் எனக்கு பிறகு ஒரு நபி வருவார் அவருடைய பெயர் அஹ்மத் முழு நபிமார்களும் நேசித்தார்கள் அதனால் தான் அல்லாஹ் மியராஜின் பொழுது நபி அவர்களை மக்காவிலிருந்து மஸ்ஜிது அக்சாவுக்கு எடுத்தான் سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله மஸ்ஜிதுல் அக்சாவை அடைந்த பொழுது அல்லாஹ் முழு நபிமார்களையும் ஒன்று சேர்த்து வைத்திருந்தான் நபி அவர்களை தொழுவிப்பதற்காக வேண்டி முழு நபிமார்களுக்கும் நபி அவர்கள் தொழுவித்தார்கள் சகோதரர்களே அல்லா நேசித்தான் முழக்குமார்கள் நேசித்தார்கள் நபியை நபிமார்கள் நேசித்தார்கள் நபியை சகோதரர்களே நபியை மரங்கள் நேசித்தது நபியை மரங்கள் அன்பு வைத்தது நபியுடைய காலத்தில் நபி அவர்கள் கொத்துபா ஓதியது ஈச்சம் குத்தியின் மீதுதான் ஒரு பெண் இஸ்லாத்தை தழுவி யார சூழல்லா ஒரு மின்பரை செய்து தரவா என்று கேட்டார்கள் நபி அவர்கள் செய்து தா மின்பர் கொண்டு வந்து வைக்கப்பட்டது மதீனா முனவராவிலே நபி அவர்கள் மிம்பரில் ஏறி குத்துபா செய்ய ஆரம்பித்தார்கள் அந்த மரம் குத்தி அழ ஆரம்பித்தது அழுதது அழுதது ஹதீசுடைய உளமாக்கள் சொல்கிறார்கள் எவ்வாறு அழுதது தெரியுமா எவ்வாறு அழுதது தெரியுமா ஒரு ஒட்டகம் கத்துவதை போல் கத்தியது இன்னொரு ரிவாயத்தில் மாடு கத்துவதை போல் கத்தியது அழுததோடு முழு சகாபாக்களும் இந்த அழுகையை கேட்டார்கள் உடனே செல்லமாக அழகியோ செல்லம் மிம்பர்லிருந்து இறங்கி அந்த ஈச்சம் குத்தியை மடியில் வைத்து சொன்னார்கள் ஈச்சம் குத்தியே சொருக்கத்தில் ஒரு மரமாக ஆகுவதற்கு உனக்கு விருப்பம் இல்லையா என்ற பொழுதுதான் ஈச்சம் குத்தி அழுகையை நிறுத்தியது சகோதரர்களே நபி அவர்கள் சொன்னார்கள் இந்த மின்பருக்கு கீழே வைத்து விடுங்கள் இந்த ஈச்சம் குத்தி சொர்க்கத்தில் வரும் என்றார்கள் ஹசன் பசர் ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள் ஒரு ஈச்சம் குத்திக்கு நபியுடைய பெருமதி தெரியும் என்றால் சல்லல்லாஹு அலைவு செல்லமுடைய உயர்வு என்ன சகோதரர்களே நான்காவது இது அல்லாஹ் அன்பு வைத்தான் மலக்குகள் அன்பு வைத்தார்கள் நபிமார்கள் அன்பு வைத்தார்கள் மரங்கள் அன்பு வைத்தன ஐந்தாவது சகோதரர்களே கல்லுகள் அன்பு வைத்தது நபி அவர்கள் சொல்லுவார்கள் உஹது மலை எங்களை விரும்புகிறது நாங்களும் உஹது மலையை விரும்புகிறோம் சகோதரர்களே மக்காவுடைய பாதையில் நபி அவர்கள் சென்று கொண்டிருப்பார்கள் ஜுகாக்குடைய மலைகள் நபியை பார்த்து அஸ்வலாம் அலைக்கையா ரசூலல்லா என்று சலாம் சொல்லும் நபி அவர்கள் திரும்பி பார்ப்பார்கள் மனிதர்கள் அல்ல மலை கல்லு நபிக்கு சலாம் சொல்லும் கல்லுகள் நபி அன்பு வைத்தன சகோதரர்களே மிருகங்கள் நபி அன்பு வைத்தன சகோதரர்களே மனிதர்களாகிய நாம் அன்பு வைப்பதற்கு என்ன குறை சகோதரர்களே மனிதர்களாகிய நாம் அல்லாஹ் அன்பு வைத்த ஒருவர் மலக்குகள் அன்பு வைத்த ஒருவர் நபிமார்கள் அன்பு வைத்த ஒருவர் மரங்கள் அன்பு வைத்த ஒருவர் கற்கள் அன்பு வைத்த ஒருவர் அவர் மீது நாங்கள் அன்பு கொள்ளுவதால் என்ன குறைய போகிறது சகோதரர்களே ஆச்சரியம் அதுதான் ஆயிரம் பேர் இருந்தால் நூறு பேருக்குத்தான் அன்பு சகோதரர்களே மற்றவர்களின் அன்பு எங்கே மற்றவர்களுக்கு அன்பு வைக்க முடியாதா சகோதரர்களே சல்லல்லாஹு அலைவ செல்லமை எந்த அளவு அன்பு வைக்க வேண்டும் பித்னாவுடைய காலம் என்பதால் நபியை விட்டும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் தூரத்தில் வாழ்வதால் இன்றுள்ளவர்களின் சர்ச்சை எதிலேயோ இருக்கிறது சகோதரர்களே لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين நபி அவர்களுடைய வார்த்தை இது மனிதர்களே உங்களுடைய தாய் தந்தையை விட உங்களது பிள்ளைகளை விட உலகத்தில் இருக்கும் அனைத்து மனிதர்களையும் விட என்னை அன்பு வைக்காத வரை நீங்கள் ஈமானை அடைய மாட்டீர்கள் சகோதரர்களை அன்பு வையுங்கள் அந்த நபியின் மீது அன்பு வையுங்கள் அன்பு வைத்தால் என்ன லாபம் பணம் இருந்தால் வீடு வாங்கலாம் பணம் இருந்தால் வாகனம் வாங்கலாம் பணம் இருந்தால் அரசியல் செய்யலாம் நபியுடைய அன்பு இருந்தால் என்ன செய்யலாம் கேட்கலாம் நீங்கள் சகோதரர்களே நபியுடைய அன்பு இருந்தால் முதல் விடயம் அல்லாஹ் இந்த உலகத்தில் நபியை பார்க்கும் பாக்கியத்தை தருவான் சகோதரிகளே இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா இமாம் மாலிக் கண்மை பொத்தினால் பார்ப்பது நபியைத்தான் சகோதரர்களே இரவல்ல பகலல்ல இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா தூங்குவதற்கு தலையை வைத்தால் முதல் முதலாக பார்ப்பார்களாம் சல்லல்லாஹு அலைவ செல்லம் வைத்தான் சகோதரர்களே அந்த இமாம் மாலிக்கு அல்லா நபிக்கு பக்கத்தில் வாழும் பாக்கியத்தை கொடுத்தான் இமாம் நாபியா இமாம் நாபியா இந்த உலகத்துடைய ஷேகுல் குர்ரா இமாம் நாபியா குர்ஆனை ஓல ஆரம்பித்தால் வாயிலிருந்து கஸ்தூரி வாடை வரும் மாணவர்கள் கேட்டார்களாம் ஒஸ்தாத் அவர்களே கஸ்தூரி பூசிக்கொண்டா மதரசாவுக்கு வருகிறீர்கள் சொன்னார்களாம் இல்லை நான் குரானை ஓதி ஓதி ஒரு நாள் சல்லல்லாக அலைவ செல்லமை கண்டு எனது வாயை முத்தமிட்டார்கள் அந்த நாளிலிருந்து எனது வாயிலிருந்து கஸ்தூரி வாடை வருகிறது என்றார்களாம் அவர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் இமாம் மாலிக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்பட்டார்கள் மதீனாவிலே சகோதரர்களே நபியின் மீது அன்பு வையுங்கள் நபியை பின்பற்றுங்கள் அல்லாஹ் முதல் தரும் பாக்கியம் இந்தியாவில் எத்தனை உளமாக்கள் இருந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் புகாரியை ஓதி கொடுப்பார்கள் இரவு நேரத்தில் நபியை கனவில் கண்டு நபியோடு பேசுவார்கள் இது முதல் பாக்கியம் இரண்டாவது பாக்கியம் சகோதரர்களே உண்மையான அன்பு இருந்தால் அல்லாஹ் சில சமயம் நபியுடைய ஊருக்கு நம்மை அழைத்தெடுப்பார் ஸ்ரீலங்காவில் கொழும்பில் வாழ்கிறோமே என்று அச்சப்பட தேவையில்லை அந்த அன்பு இழுத்தடிக்கும் சகோதரர்களே மூன்றாவது பாக்கியம் கண்ணியமிக்க சகோதரர்களே மூன்றாவது பாக்கியம் ஹசரத் பிலால் பின் ரபா தன்னுடைய மவுத்துடைய சமயம் மிஸ்கெண்ட் அத்தரை உடம்பில் பூசி பாட்டு படித்தார்களாம் சந்தோஷத்தால் என்ன சந்தோஷம் நாளே நாள் சந்தோஷமான நாள் ஏன் தெரியுமா ரசூலுல்லாஹுவை சந்திக்கும் நாள் சகோதரர்களே மவுத்தானதோடு அந்த நபியை சந்திக்கலாம் மூன்றாவது பாக்கியம் சகோதரர்களே நபியுடைய உயிர் எல்லியில் இருக்கிறது அங்கு போய் நபியோடு சேர்ந்து கொள்ளலாம் நான்காவது பாக்கியம் சகோதரர்களே கபருக்குள் வைக்கப்பட்டதோடு மூன்று கேள்வி கேட்கப்படும் மூன்றாவது கேள்வி மாத்தகோலு பிஹாதர் இந்த ரசூல் பத்தி நீ என்ன சொல்கிறாய் அன்பு வைத்து நபியை பின்பற்றினால் சொல்லலாம் எனது ஹபீப் சல்லாஹு அலஹி வசல்லம் ஐந்தாவது பாக்கியம் சகோதரர்களே மஷருடைய மைதானத்தின் தலைவர் சையீதுல் அவ்வலீன் வல் ஆஹிரீன் முகமது சல்லாஹு அலஹி வசல்லம் சகோதரர்களே மஷருடைய மைதானத்தில் நபியுடைய மிம்பர் மஷருடைய மைதானத்தில் கொண்டு வரப்படும் அந்த மிம்பரிலே நபி அவர்கள் சொன்னார்கள் எனது மிம்பர் ஹவுதுல் கௌசர்லே கொண்டு வந்து வைக்கப்படும் நபி அவர்கள் மிம்பரில் ஏறி நம் ஒவ்வொருவரையும் பார்ப்பார்கள் சகோதரர்களே பார்க்கும் பொழுது யாருடைய உடம்பு வெளிச்சமாக இருக்குமோ புது எடுத்ததால் முகமும் கையும் காலும் வெள்ளையாக இருக்கும் நபி அவர்கள் கூப்பிட்டு எடுப்பார்கள் நம்மை சகோதரர்களே ஐந்தாவது பாக்கியம் இது ஆறாவது பாக்கியம் சகோதரர்களே நபி அவர்களுக்கு சொந்தமானதுதான் கௌசர் நபி அவர்களுக்கு சொந்தமானது ஹவுதுல் கௌசர் இந்த கௌசர் என்ற தடாகம் அதனுடைய தண்ணீர் பாலை விட வெண்மையானது தேனை விட இனிப்பானது அபரதுமின செல்ஜ் பனிக்கட்டியை விட குளிரானது நபியுடைய கையால் தண்ணீர் குடிக்கலாம் சகோதரர்களே ஆறாவது பாக்கியம் ஏழாவது பாக்கியம் சராத்துல் லேசாக கடந்திடலாம் சகோதரர்களே ஏழாவது பாக்கியம் எட்டாவது பாக்கியம் மீசானில் சகோதரர்களே அமல்கள் பாரமாகிவிடும் நபியை பின்பற்றுங்கள் நபியோடு அன்பு வையுங்கள் அளவு கடந்த அன்பு வையுங்கள் சகோதரர்களே அளவு கடந்த அன்பு வைத்து வாழ்க்கையில் சொல்லாக அலைவ செல்லமை போன்று இந்த பூமியில் வாழ பாருங்கள் சகோதரர்களே கடைசி இன்பம் கடைசி இன்பம் செல்லல்லாக அலைவ செல்லமோடு ஒன்றாக சொர்க்கத்தில் இருக்கலாம் சகோதரர்களே மல்லதீன் அம்சாலையும் من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا கண்ணியமிக்க சகோதரர்களே நபியுடைய சுவர்க்கம் இலேசானது அல்ல பதிருத்தத்தில் ஷஹீதான ஹாரிசாவுடைய தாய் வந்து அழுதார்கள் யார சூழல்லா என்னுடைய மகன் எங்கிருக்கிறார் சொருக்கத்தில் இருந்தால் பொறுமையாக இருப்பேன் சொருக்கத்தில் இல்லை என்றால் நானும் அழுதழுதி விடுவேன் நபி அவர்கள் சொன்னார்கள் யா உம்மஹாரிஸ் உனது மகன் சொருக்கத்தில் அல்ல தற்பொழுது ஜன்னத்துல் பிர்தௌஸில் இருக்கிறார் ஜன்னத்துல் பிர்தௌஸ் சாதாரண ஒரு பிள்ளைக்கென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொர்க்கம் எது சகோதரர்களே اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة ஆதி முகம்மதனில் வசீலா சில உலமாக்கள் எழுதுகிறார்கள் நபியுடைய சொர்க்கத்தின் பெயர் வசீலா நபியுடைய சொர்க்கத்தின் பெயர் வசீலா அந்த வசீலா என்ற சொர்க்கத்திலிருந்து அல்லாஹுவை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கலாம் அந்த சொர்க்கத்தில் வாழும் பாக்கியம் கிடைக்கும் சகோதரர்களே சல்லல்லாஹு அலைவ செல்லமை நேசியுங்கள் அல்லாஹ் நேசிக்கின்றான் நபிமார்கள் நேசிக்கிறார்கள் மலக்குகள் நேசிக்கிறார்கள் மரங்கள் அன்பு வைக்கிறது கல்லுகள் அன்பு வைக்கிறது நாம் சகோதரர்களே அன்பு வைப்பதில் தவறிவிடக் கூடாது பெருமதியான ஒரு விடயம் இந்த அன்பு அனசுரதி அல்லாஹன் சொல்லுவார்களாம் இஸ்லாத்திலே எனக்கு மிக விருப்பமான ஹதீஸ் அல் மர் ஒரு மனிதன் யாரை அன்பு வைக்கிறானோ அவரோடு தான் இருப்பார் என்ற ஹதீஸ் நான் ரசூலுல்லாஹுவை அன்பு வைக்கிறேன் அனஸ் ரவி அல்லாஹோ சொல்லுவார்களாம் ரசூலுல்லாஹுவை அன்பு வைக்கிறேன் அதனால் தான் பாத்திமா ரவி அல்லாஹோ அன்ஹா அனசை கூப்பிட்டு கேட்டார்கள் நபியுடைய ஜனாசாவை அடக்கி விட்டு வரும் பொழுது அனஸ் நீ நபியோடு வைத்திருந்த அன்பு எனக்கு தெரியும் அந்த அன்பு இருக்கும் பொழுது எவ்வாறு நபியுடைய உடம்புக்கு மண் போடுவதற்கு உனது மனம் இடம் கொடுத்தது அனஸ் அனசாதி அல்லாஹ் சொன்னார்களா பாத்திமா என்ன செய்ய ஏதும் செய்ய முடியாத நிலைமையில் தான் நபியுடைய உடம்புக்கு மண் போட்டோம் நபியுடைய அடிமை சுக்ரான் சகோதரர்களே நபிக்கு முப்பதுக்கு மேற்பட்டவர்கள் பணியுடை செய்வார்கள் சுக்ரான் நபியுடைய புடவையை கையில் வைத்திருந்தார் நபி அவர்கள் சிவப்பு விரிப்பில் தான் உட்காருவார்கள் ஜனாசாவை கபருக்குள் வைப்பதற்கு முன்னால் கபருக்குள் சுக்ரான் இறங்கி அந்த புடவையை கபருக்குள் விரித்தார் சஹாபாக்கள் கேட்டார்கள் சுக்ரான் ஏன் அந்த புடவையை விரித்தாய் சொன்னார்களாம் சுக்ரான் அந்த புடவையில் இதற்கு பிறகு யாரும் உட்காரக்கூடாது சல்லல்லாஹு அலைவசல்லமுடைய புடவை அன்பு வைத்தார்கள் சகோதரர்களே இமாம் புகார் ரஹிமஹுல்லா எழுதுகிறார்கள் நபி அவர்கள் புது எடுத்தால் அந்த புதுவுடைய தண்ணீர் கீழே விழாது சஹாபாக்கள் உடனே எடுத்து முகங்களில் தடவி கொள்ளுவார்கள் தண்ணீர் இல்லாதவர்கள் யாருடைய கையில் தண்ணீர் பட்டதோ அந்த கையை தடவி உடம்பில் தடவி கொள்ளுவார்கள் சகோதரர்களே அன்பின் உச்சகட்டம் அன்பு வைத்தால் மாத்திரம்தான் பின்பற்றலாம் சகோதரர்களே எனக்கு அன்பில்லை நபியை பின்பற்றுகிறேன் என்றால் அவர் பொய் சொல்லுகிறார் அவர் பொய் சொல்லுகிறார் நபியின் மீது அன்பு முதல் வர வேண்டும் மனைவியை விட பிள்ளைகளை விட உயிரை விட அன்பு வைக்க வேண்டும் சகோதரர்களே சல்லல்லாஹோ அலைவ செல்லமை உயிரை விட அன்பு வைக்க வேண்டும் சல்லல்லாஹோ அலைவ செல்லமை அக்காலத்தில் வாழ்ந்த ஒவ்வொருவரும் நபியை அன்பு வைத்தார்கள் நபியை பின்பற்றினார்கள் சகோதரர்களே அப்துல்லா பின் உமரை ஒருவர் பார்த்தால் சொல்லுவாராம் பைத்தியக்காரர் ரசூலுல்லாஹுவை போல் வாழ்ந்தவர் சகோதரர்களே நபியை போல் வாழ்ந்தவர் எந்த அளவுக்கு என்றால் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் மிஸ்வாக் செய்யும் பொழுது நாக்கை தீட்டுவார்கள் நாக்கை தீட்டும் பொழுது உங்களுக்கு தெரியும் என்ற சத்தம் வரும் அலிஃப் ஐன் அலிஃப் ஐன் என்ற சத்தத்தை கூட சஹாபாக்கள் பதிவு செய்து வைத்தார்களே தெரியுமா நபியுடைய அந்த சத்தம் கூட மறையக்கூடாது சகோதரர்களே அதை பின்பற்றி ஆயிஷாரதி எல்லாம் வீட்டுக்குள் விசுவாஸ் செய்வார்களாம் அந்த சத்தம் வெளியே கேட்குமாம் நபியை அணு அணுவாக பின்பற்றினார்கள் கண்ணியமிக்க சகோதரர்களே வேதம் இல்லாதவர்களும் நபி அனுப்பப்படாத சமூகமும் இந்த தலப்பாகை கட்டுவதிலும் முடிகள் வளர்ப்பதிலும் எந்தளவு பின்பற்றுகிறது சகோதரர்களே நபி அனுப்பப்பட்ட சமூகம் நாம் இஸ்லாத்தை கொடுக்கப்பட்ட சமூகம் நாம் சொருக்க நன்மாராயம் சொல்லப்பட்ட சமூகம் எந்தளவு அந்த நபியை பின்பற்ற வேண்டும் சகோதரர்களே இன்று உங்களுக்கு தெரியும் சீக்கியர்கள் கட்டும் தளப்பாகை வளர்க்கும் முடிகள் சீக்கியர்களுடைய கட்டளை சகோதரர்களே தளப்பாகை கலத்த முடியாது தாடியை உடம்பில் எந்த முடியையும் வெட்ட முடியாது இஸ்லாத்துடைய ஐந்து கடமைகளை போன்று சீக்கியர்களுடைய மதத்தின் ஐந்து கடமை ஒன்று தலப்பாகை இரண்டாவது எந்த முடியை வெட்ட முடியாது மூன்றாவது கையில் ஒரு காப்பணிய வேண்டும் நான்காவது உள்ளாடை அணிந்தே இருக்க வேண்டும் ஐந்தாவது சகோதரர்களே ஒரு கத்தி அல்லது வால் வைத்திருக்க வேண்டும் பாருங்கள் எந்த உறுதியாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு குரான் இறங்கியதா அவர்களுக்கு யாராவது நபி இறங்கினார்களா அல்லது சொருக்க நரகம் சொருக்க வாக்குறுதி இருக்கிறதா சகோதரர்களே ஆனால் நாம் தான் முஸ்லீம்கள் தான் அன்பிலே குறை செலுத்துகிறோம் சொல்லல்லாக அலைவு செல்லமை போன்று வாழுங்கள் சகோதரர்களே நபி அவர்களுடைய முடி உலமாக்கில் நபியுடைய முடியை பற்றி மாத்திரம் சொல்லல்லாக அலைவு செல்லமுடைய தலைமுடி எவ்வாறு இருந்தது மீசை முடி எவ்வாறு இருந்தது தாடி முடி எவ்வாறு இருந்தது கக்கெத்து முடி மர்மஸ்தான முடி சகோதரர்களே இதை பின்பற்றினாலே போதும் சல்லல்லாஹு அலைவ செல்லமை போன்று நபி அவர்கள் முடியை நேராக வளர்ப்பார்கள் இல்லாவிட்டால் நேராக வெட்டி விடுவார்கள் சகோதரர்களே நடுவில் வைத்து வளைத்து வெட்டுவது இஸ்லாம் அல்ல அது எகூதித்துவம் சகோதரர்களே அதே முடி மீசையில் வந்தால் நபி அவர்கள் சொன்னார்கள் மீசையை கத்தறியுங்கள் மீசையை வளர்க்காதீர்கள் நபியுடைய முறை சகோதரர்களே அதே முடி தாடிக்கு வந்தால் நபி அவர்கள் சொன்னார்கள் தாடியை அடர்த்தியாக வளருங்கள் தாடியை அடர்த்தியாக வளருங்கள் நபியுடைய தாடியில் முதல் முதலாக நரைத்தது அனபா என்ற சின்ன தாடிதான் நபியுடைய தாடியில் பதினேழு தாடி நிறைத்ததை அனஸ்ரதி அல்லாஹுவான் எண்ணி விட்டார்கள் அன்பால் எண்ணினார்கள் சகோதரர்களே அதே முடி கக்கத்தில் வந்தால் சஹாபாக்கள் சொல்லுவார்கள் நபி அவர்கள் தொழும் பொழுது நபியுடைய கக்கத்தின் வெண்மையை நாங்கள் பார்த்தோம் கக்கத்து முடியை நபி அவர்கள் சொன்னார்கள் நட்புல் இபத் அதை புடுங்கி எடுங்கள் கக்கத்து முடிக்கு இஸ்லாம் என்ன தெரியுமா புடுங்கி எடுங்கள் அதே முடி மருமஸ்தானத்தில் வந்தால் அதை வலித்தடுங்கள் அதை வலித்தடுங்கள் எவ்வளவு அழகான இஸ்லாம் சகோதரர்களே இது போன்று பல்லாயிரம் விடயங்களை அலைவ அலைவசல்லம் இந்த பூமியில் பேசினார்கள் அவைகள் அன்று புகாரியாகவும் முஸ்லிமாகவும் திருமிதியாகவும் நசாயியாகவும் இபுனுமாஜாவாகவும் சகோதரர்களே கிரந்தங்களாக மாறின அந்த நபியுடைய வார்த்தைகள் கிரந்தங்களாக மாறின சகோதரர்களே நமது வாப்பாவுடைய கபர் அப்பாவுடைய கபர் இந்த ஜாவத்தையில் அடக்கப்பட்ட நூறு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அடக்கப்பட்ட கபறுகள் ஏதாவது தெரியுமா இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது தெரியாது ஆனால் அல்லாஹ் முகம்மது செல்லல்லாஹு அலைவ செல்லமுடைய ஒவ்வொரு அடிச்சுவடுகளையும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் கடந்தும் பாதுகாத்து வைத்திருக்கிறான் சகோதரர்களே நபியின் மீது அன்பு வையுங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் மனைவிக்கு சொல்லிக் கொடுங்கள் சகோதரர்களே நபியை பின்பற்றுங்கள் ஒரு நாள் அந்த நபியை சந்திக்க இருக்கிறோம் கண்ணை பொத்தியதோடு இன்ஷா அல்லா அந்த நபியை சந்திக்க இருக்கிறோம் மஷர் மைதானத்தில் அந்த நபியை பார்க்க இருக்கிறோம் சகோதரர்களே சந்தோஷம் அடைவோம் நிம்மதி அடைவோம் உயர்ந்த சொர்க்கத்தை அடைவோம் இல்லாமல் அல்லா சுஹானகுவ அந்த சல்லல்லாஹு அலைவ செல்லம் மீது உண்மையான அன்பு வைக்க நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வாயாக யார்லா சல்லல்லாஹு அலைவ செல்லமுடைய அன்பை நசீபாக்குவாயாக சல்லல்லாஹு அலைவ செல்லமை முற்று முழுதாக பின்பற்ற தௌஃபிக் செய்வாயாக சல்லல்லாஹு அலைவ செல்லமுடைய கரத்தால் ஹவுதுல் கௌதரில் தண்ணீர் குடிக்கும் பாக்கியத்தை ரசீபாக்குவாயாக சல்லல்லாஹு அலை வசல்லமுடைய ஷபாத்தை நசீபாக்குவாயாக சல்லல்லாஹு அலை வசல்லமோடு ஒன்றாக சொர்க்கத்தில் இருக்க தௌஃபிக் செய்வாயாக For more lectures, visit slhub.com.